திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி தென்கரை ஸ்தலம் ஆரூர் திருச்சிற்றம்பலம் பாடலன்னான் மறையன் படிப்பட்ட கோல தன் திங்கள் சூடலன் மூவிலைய சூலவலேந்தீ கூடலர் மூவையிலோ எரியொண்ட கூரேரி கொண்ட நெல்லி ஆடல நாதிரையன் ஆரூரமர்ந்தானே சோலையின் வண்டினங்கள் சுரும்போடிசை முரல சூழ்ந்த ஆலையின் பெம் புகை போய் முகில் தோயோ ஆரூரில் பாலோடு நெய்தயிரோ பயின்றாடும் பரமேட்டி பாதம் காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே உள்ளமோரீச்சையினால் உகந்தே தீதொழுமின் தொண்டீர்மையே கள்ள ஒழிந்திடுமின் கரவாதிரு பொழுதும் வெள்ளமோர்வாச்சடை மேல் கரந்திட்ட வெள்ளேற்றான் மேய அள்ளல் அகன் கழனி ஆரூரடைவோமே வெந்துரு வெண்மழுவாட்படையான் மணிமிடற்றான் அறையின் ஐந்தலையாடரவோ அசைத்தானியாரூர் பைந்தளீர் கொன்றையர்த்தார் பரமன் அடி பரவ பாவம் நைந்தரும் வந்தனையும் நாடொரு நல்லனவே வீடு பிற அதனை வினவுதீரில் வெய்ய காடிடமாகி நின்று கனலேந்தி கைவீசி ஆடும் அவீற்றடையான் அவன் மேயாரோரை சென்று பாடுதல் கை தொழுதல் பணிதல் கருமமே கங்கையோர்வார் சடை கரந்தான் கிழி மழலை கேடில் மங்கையோர் கூருடையான் மறையான் முழுவேந்தும் அங்கையினானடியே பரவியவன் மேய ஆரூர் தங்கையினார் தொழுவார் தடுமாற்றருபாரே நிரணி மேனியனாய் நிரம்பாமதிசூடி நீண்ட ஆரணி வாச்சடையான் ஆரூரி நீதமர்ந்தான் சேரணி மாமலர் மேல் பிரம்மன் சிரமறிந்த செங்கண் இரணிவெல் கொடியான் அவனம் பெருமானே வல்லியன் தோலுடையான் வளர்த்திங்கள் கண்ணியனான் வாய்த்த நல்லியல் நான் முகத்தோன் தலையின் நரவேற்ற அல்லியங்கோதை தன்னை ஆக தமர்ந்தருளே ஆரூர் புல்லிய புண்ணியனை தொழுபோரும் புண்ணியரே செந்துபராடகினார் உடைவிட்டு நின்றுழல்வார் சொன்ன இந்திர ஞாலமொழிந்தின் புற வேண்டு தீரேல் அந்தரமூவையிலோ அரணம் எரியோட்டி ஆரூர் தந்திரமாவுடையான் அவனின் தலைமயனே நல்ல புனர் புகழி தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல அல்லி மலர் கழனி ஆரூரமர்தானை செயினால் வழிபாடி வைப்பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே சுவாமி புற்றிடம் கொண்டார் அம்பாள் கமலாம்பிகை திருச்சிற்றம்பலம்